அருகுநுனி பனியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அருகுநுனி பனியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அருமதலை குதலை மொழி தனி நுருகி அவருடைய அருமதலை குதலை மொழி தனி நுருகி அவருடைய ஆயி தாதையார் மாயமோகமாய் அருமையினில் அருமையிட மொழு மொழன உடல் வளர அருமையினில் அருமையிட மொழு மொழன உடல் வளர ஆளுமேளமாய் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய கிருது படுமொழி பழகி ஆவியாயவோர் தேவி மாறுமாய் அழகு பெரு நடையடைய கிருதுபடு மொழி பழகி ஆதியாயவோர் தேவி மாறுமாய் விழுசுவரை அறிவயர்கள் படுகுழியை நிலைமையன விழுசுவரை அறிவயர்கள் படுகுழியை நிலைமையன வீடு வாசலாய் மாடகூடமாய் வீடு வாசலாய் மாடகூடமாய் அணுவளவு தவிடு மிக பிதிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அளவு தவிடுமிக விட மனமிருகி ஆசையாளராய் பூசி வாசியாய் அவியுறு சுடர் போலே அவியுறு சுடர் போலே பெருமிடியன் ஒரு தவசி அமுது படையனும் அளவில் மேலே வீடு கீழே வீடு பெருமிடியன் ஒரு தவசி அமுது படையனும் அளவில் மேலே வீடு கீழே திடுதிடன நுழைவதன் முன் எதிர் முழுகி அவர்களோடு திடுதிடன நுழைவதன் முன் எதிர் முழுகி அவர்களோடு சீரியாழி போல் ஏறி வீழ்வதாய் சீரியாழி போல் ஏறி வீழ்வதாய் விறகினோடு வருபொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிட விறகினொடு வருபொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிட விதிரனை நினையாதே விதிரனை நினையாதே மினுகு மினுகனு முடல மர முருகினைகள் உறவும் வீண சேவையே ஊரு காவியாய் மினுகு மினுகனு முடல மர முருகினைகள் உறவும் வீண சேவையே ஊரு ஆவியாய் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில் வர் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில் வர் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில் வரும் வார்கள் போகுவார் காணுமோ என வார்கள் போகுவார் காணுமோ என விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடன விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடன மேளமே சொலாய் ஆணிவ மறுநாளில் பருமைகளும் முடுகி வர முறு பொருளும் அழுவ சில வாதமூது காமாலை சோகை நோய் கருமைகளும் முடுகி வர ஒரு பொருளும் நழுவ சில வாரமூது காமாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வலி படுவன் வர இரு விழிகள் பெருவயிறு வயிறு வலி படுவன் வர இரு விழிகள் வீழை சாரிட ஈழை மேலிட வீழை சாரிட ஈழை மேலிட வழவழன உமிழுமது கொழகுழன ஒழுகி விழ வழவழன உமிழுமது கொழகுழன ஒழுகி விழ பாடி நாடி பேதமாய் பாடியூனலாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேற மனையவள் மனம் வேற மருதமனை மருகமனை அவர்கள் நணுகு நணுகெனும் அளவில் மாதச்சீயனா பாலச்சீயனா அருகமனை அவர்கள் நணுகு நணுகெனும் அளவில் மாதச்சீயனா பாலச்சீயனா கனகுதனில் இரதமொடு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவென கனகுதனில் இரத இரதமொடு குதிரை வர நெறிய சுடுகாடுவாவென வீடு போவென வலதழிய விறகழிய உரை குளறி விழி சுருகி வாழும் மேலிடம் ஆவி போகும் நாள் வலதழிய விறகழிய உரை பல பேச மனிதர்கள் பல பேச திருதியதொடருதியன உறவின் உரை கதறியழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா திருதியதொடருதியன உறவின் முறை கதறியழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மர எனதுடைமை எனதடி எனும் அறிவு சிறிது மர நீ மொலேலனா வாயையாவனா நீ மொலேலனா வாயையாவனா இடுகுபறை சிறுபறைகள் திமிலையொடு தவிலறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் இடுகுபறை சிறுபறைகள் திமிலையொடு தவிலறைய ஈமதேசமே பேய்கள் சூழ் எரிவதாய் எரிதனில் இடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே இணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெறவதும் பேசினார்களோ பாசநாசனே இணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெற பகுவும் பேசினார்களோ பாசநாசனே இருவினை முமலமுமர இரவியோடு பிறவியர இருவினை முமலமுமர இரவியோடு பிறவியர ஏகபோகமாய் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் மதனை அருள் இடைமருது இருகும் வகை பரமசுகம் மதனை அருள் இடைமருது ஏகநாயக லோகநாயக ஏகநாயக லோகநாயக மகிமையவர் பெருமாளே